கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருவியும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லா ரபுல் ஆலமீன் எம்பெருமானார் ரசுலே கரீம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்தல் விதா எனப்படும் இறுதி ஹஜ்ஜின் நேரத்திலே அரஃபாவில் வைத்து அல்லா ரபுல் ஆலமீன் உலா புகழ்பெற்ற கியாமத்து நாள் வரையில் உலக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நியாமத்தாகவும் அருட்கொடையாகவும் அதே நேரத்தில் அல்லாவுடைய மார்க்கத்தை அழிக்க நினைக்கும் விரோதிகளுக்கும் துரோகிகளுக்கும் ஒரு மரண அடியாகவும் அல்லா ரபுல் ஆலமீன் அரஃபா மைதானத்தில் வைத்து எம்பெருமானார் பெருமானா சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு ஒரு பரிபூர்ணமான பரிசுத்தமான இறை வசனத்தை அல்லாஹ் இறக்கினான் அல்யவும் அக்மல் துலக்கும் தீனக்கும் வாத்மம் து அலைக்கும் நியாமதி இன்றைய தினத்தில் உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்திவிட்டேன் என்னுடைய நியாமத்துகளை உங்கள் மீது நான் பூரணமாக்கிவிட்டேன் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கினான் அல்லாவுடைய இந்த இறை வசனம் சஹாபாக்களுக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருந்தது என்றால் இந்த வசனம் இறங்கும் பொழுது அரஃபாவில் இருந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அன்றைய தினத்தை போன்ற ஒரு பெருமகிழ்ச்சி நாங்கள் அடைந்ததில்லை இதை இந்த வசனத்தினுடைய மகத்துவத்தை கேள்விப்பட்டுவிட்டு அதற்கு உமர் ரதி அல்லாஹுத்தலானோருடைய ஆட்சியிலே ஒரு யூதன் வந்து சொன்னான் இந்த வசனம் எங்களுடைய நபி மூசா அலே சலாத்து இஸ்லாம் அவர்களுக்கு இறங்கியிருந்தால் இந்த வசனம் இறங்கிய நாளை நாங்கள் ஒரு பெருநாளாக கொண்டாடி இருப்போம் ஒரு ஈதாக கொண்டாடி இருப்போம் என்று கூறினான் அதற்கு அதற்கு உமர் அல்லாஹத்தில் பதிலளித்தார்கள் இதை நாங்கள் ஈதாக கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அல்லா ரபுல் ஆலமின் இந்த வசனத்தை இறக்கியிருப்பதே ஈதுடைய நாளில் தான் இறக்கியிருக்கின்றான் அரஃபா பெருவெளியிலே ஹாஜிகளுடைய பெருநாளாகிய அந்த அரஃபா தினத்தில் அல்லா ரபுல் ஆலமின் இறக்கியிருப்பது அது அவனே ஈதுடைய நாளில்தான் இந்த வசனத்தை இறக்கியிருக்கிறான் என்று அதற்கு உமரதி அல்லாஹத்தலம் பதில் சொன்னார்கள் அருமை சகோதரர்களே அப்படி என்ன இந்த வசனத்திலே ஒரு ஸ்பெஷாலிட்டி முக்கியத்துவம் வந்துவிட்டது யூதர்களே அல்லாவோட இந்த இறை இறை வசனத்தை பார்த்து இது இறங்கிய நாளை நாங்களாக இருந்தால் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று சொல்லும் அளவுக்கு இந்த வசனத்திலே என்ன இருக்கிறது என்று நாம் யோசிப்போமேனால் அல்லாவுடைய இந்த அருள்மறை வசனத்தினுடைய உட்கருத்தை இதில் உள்ள பொக்கிஷத்தை மறைந்திருக்கும் மகாபெரும் நியமத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் அல்லாவோட எதிரியான யூதர்களும் புரிந்து கொண்டார்கள் சத்திய சகாபாக்களான பரிசுத்தமான கண்ணியவான்களாகிய அவர்களும் புரிந்து கொண்டார்கள் அந்த அளவுக்கு இந்த இறைவசனம் அல்லாவுடைய திருமறையிலே இன்றைய தினத்தில் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுடைய தீனை உங்களுக்கு நான் பூர்த்தி செய்து விட்டேன் ஆத்மம் அழைக்கும் நியாமத்தி என்னுடைய நியாமத்துகளை எல்லாம் உங்கள் மீது பரிபூர்ணமாக்கி விட்டேன் என்று சொல்வதன் பொருள் என்னவென்றால் சகோதரர்களே அல்லாவுடைய மார்க்கத்திற்கு இனி ஒரு சட்டம் இனி ஒரு புது வகையான சட்டம் அல்ல புது வகையான ஒரு கைடன்ஸ் அல்ல புது வகையான ஒரு புதிதான ஒரு வழிமுறை எதுவும் அல்லாட மார்க்கத்திற்கு தேவையில்லை அல்லா ரபுல் ஆலமீன் கியாமத் வரை வரக்கூடிய மக்களுக்கு என்னென்ன தேவையோ லௌகீக ரீதியாக அவருடைய உலகிய உலகியல் ரீதியாக அவருடைய மார்க்க ரீதியாக அவருடைய ஆன்மீக ரீதியாக அவர் வாழ்க்கையிலே ஒரு மனிதர்கள் என்னென்ன துறைகளை சந்திப்பார்களோ அத்தனை ரீதியாகவும் தேவையான அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பரிபூர்ணமாக பரிசுத்தமாக இந்த உலகத்திற்கு இறக்கி முடித்து விட்டான் இனிமேல் இதற்கு மேல் ஒரு விளக்கமோ அல்லது அதிகமான ஒரு கைடன்ஸோ கைட்லைன்ஸோ தேவையில்லை என்பதுதான் இந்த வசனத்தினுடைய பரிபூர்ணமான பொருள் அருமை சகோதரர்களே அந்த அளவுக்கு அருளாரபுல் ஆலமின் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே அனைத்து விஷயங்களையும் பூர்த்தி செய்து முடித்த பிறகு எம்பெருமான சல்லல்லா அலேஸ்லாம் அவர்கள் பெயராலேயோ அல்லது அல்லாடைய மார்க்கத்தின் பெயராலேயோ உலகத்தில் எந்த மூலையில் யாராவது ஒருவன் ஏதாவது ஒரு விஷயத்தை புதிதாக கொண்டு வருவானேனால் உருவாக்குவானேனால் அது நிராகரிக்கப்பட வேண்டியது ஒதுக்கப்பட வேண்டியது என்பதை பெருமான சல்லல்லா அலிசம் அவர்கள் தெல்ல தெளிவாக இந்த உலகத்திற்கு அறிவித்து விட்டார்கள் இங்கே நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த மா இந்த உம்மத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ் கொடுத்து விட்டான் நேர்வழியை வழங்கிவிட்டான் அந்த நேர்வழி முழுமை பெற்று விட்டது என்று ரபுல் ஆலமீன் அதனுடைய மெச்சூரிட்டியையும் அல்லாஹ் உறுதிப்படுத்தி விட்டான் இதற்கு பிறகு இந்த நேர்வழியை பின்பற்றுவதற்கு தேவையானது என்னவென்றால் இந்த உம்மத்திற்கு ஒரு அற்புதமான தலைமை தேவை என்பதை எம்பெருமான சல்லல்லா அலைவசலம் அவர்கள் வாழ்ந்து காட்டி ஒரு அற்புதமான தலைமையாக கிராமத்தினால் வர வரக்கூடிய மக்களுக்கு ஒரு பிராக்டிக்கலான ஒரு லீடர்ஷிப்பை தலைமைத்துவத்தை எம்பெருமான சல்லல்லா அலுவலம் அவர்கள் காட்டி சென்றார்கள் அவர்களுக்கு பிறகு சத்திய சகாபாக்கள் அவர்கள் ஆட்சி செய்த முறையாக இருக்கட்டும் அவருடைய ஆன்மீக முறையாக இருக்கட்டும் அவருடைய வழிபாடுகள் இபாகத்துகளாக இருக்கட்டும் எதிலுமே யாருமே எந்த குறையும் காண முடியாத அளவுக்கு ஒரு அப்பழுக்கற்ற கற்ற பரிசுத்தமான வாழ்க்கை நெறியை சஹாபாக்கள் இந்த உலகத்திற்கு வாழ்ந்து காட்டினார்கள் என்றால் அது அல்லாவுடைய உத்தரவின் பேரிலும் எம்பெருமானா சல்லாஹு அலைவசலம் அவருடைய பாசறையிலே பயின்ற பயிற்சியின் மூலமாகவும் அவர்கள் பெற்ற பாக்கியம் அது அதனால்தான் இஸ்லாமிய எதிரிகள் கூட முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட அல்ல இஸ்லாத்தை பற்றி முழுமையாக தெரியாதவர்கள் கூட அந்த சத்திய சஹாபாக்குடைய ஆட்சி முறையையும் சத்திய சஹாபாக்குடைய வாழ்க்கை முறையையும் பார்க்கும் பொழுது புலங்காகிதம் அடைந்து சொல்கின்றார்கள் இவர்களுடைய ஆட்சியை போன்று என்றைக்கு ஒரு ஆட்சி உலகத்தில் வருமோ அதுதான் இந்த உலகத்தினுடைய பொற்காலம் என்று தயக்கமின்றி கூச்சமின்றி சொல்கிறார்கள் முஸ்லிம்கள் அல்ல முஸ்லிம் அறிஞர்கள் அல்ல இஸ்லாத்தை பற்றி பூரணமாக தெரியாதவர்கள் இஸ்லாத்தை பற்றி முழுமையாக அறியாதவர்கள் அல்ல இஸ்லாத்தினை எதிரியாக இருப்பவர்கள் கூட சில சமயங்களை உண்மையை மறைக்க முடியாத சூழ்நிலையில் உண்மையை போட்டு உடைத்து விடுகிறார்கள் என்றைக்கு இந்த சத்திய சகாபாக்களை போன்ற ஒரு ஆட்சி இந்தியாவுக்கு வருமோ அவர்களுடைய வாழ்வியல் நெறியை போன்ற ஒரு வாழ்க்கை நெறி மக்களுக்கு கிடைக்குமோ அன்றைக்குத்தான் இந்த மக்கள் வாழ்க்கையில் மேம்பாடு அடைவார்கள் இந்த உலகம் உய்வடையும் என்பதை எத்தனையோ இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட மக்களும் சொல்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அல்லாவுடைய கட்டளையும் பெருமானாருடைய போதனையும் ஏற்படுத்திய தாக்கம் அது அதற்கு பிறகு பெருமான சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் வஃத்திற்கு பிறகு கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லத்துடைய மரணத்திற்கு பிறகு சஹாபாக்கள் எதை முக்கியமாக கருதினார்கள் என்றால் ரசூலுல்லாய் சல்லல்லா அவர் வஃத்தாக கிடைக்கின்றார்கள் அவருடைய புனிதமான ஜனாசா கிடத்தப்பட்டிருக்கின்றது அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வது அதை குளிப்பாட்டுவது அதுக்கு தஃபன் செய்வது கஃபன் போடுவது இதையெல்லாவற்றையும் விட சஹாபாக்கள் முக்கியமாக கருதியது அடுத்த தலைமை இந்த உம்மத்திற்கு யார் இந்த ஒரு சமுதாயத்திற்கு அடுத்த தலைமை யார் பெருமானா சல்லல்லாசவர்கள் அவர்கள் விட்டார்கள் உயிர் பிரிந்து விட்டது ஜனாசா கிடத்தப்பட்டிருக்கின்றது எங்கே அடக்கம் செய்யலாம் எப்பொழுது அடக்கம் செய்யலாம் எப்பொழுது கஃபன் போடுவது எங்கே தஃபன் செய்வது என்பதை பற்றி எல்லாம் விவாதிப்பதை விட அதி முக்கியமாக விவாதித்தார்கள் இந்த சமுதாயம் இந்த உமத் ஒரு நிமிடம் கூட ஒரு செகண்ட் கூட தலைமை இல்லாமல் இருக்கக்கூடாது பெருமானா சொல்லல்லா அவர் இருந்தவரை ஒரு அற்புதமான லீடர்ஷிப்பை ஒரு அற்புதமான தலைமைத்துவத்தை நாம் ருசித்தோம் ரசித்தோம் அனுபவித்தோம் ஆனால் பெருமானா செல்லல்லாத வஃத்திற்கு பிறகு இந்த உம்மத் தலைமைத்துவம் இல்லாமல் ஒரு லீடர்ஷிப் இல்லாமல் இவர்கள் ஒரு வினாடி கூட இருக்கக்கூடாது என்பதற்காக சஹாபாக்கள் அதிலே கவனம் செலுத்தினார்கள் எம்பெருமான சல்லல்லா அலிசம் அவர்கள் சஹாபாக்களை அப்படித்தான் பயிற்றுவித்திருந்தார்கள் என்னை தஃபன் செய்வது கஃபன் தொலை வைப்பது அடுத்த பிரச்சனை உங்களுடைய தலைமையை பற்றி யோசியுங்கள் என்று பெருமானாருடைய அந்த பாசறையில் பயின்ற அந்த தாக்கம் சஹாபாக்கள் அடுத்த தலைமையை பற்றி யோசித்தார்கள் அதனால் என்னானது அடுத்த தலைமையை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய சமுதாயம் இருபத்தி மூன்று வருடங்களிலே உலகத்திலே யாராலும் சாதிக்க முடியாத ஒரு அற்புதமான சாதனையை பெருமானா சல்லல்லாஜ் உருவாக்கி இருக்கின்றார்கள் உலகளாவிய அளவிலே இந்த சமுதாயம் பறந்து கொண்டிருக்கிறது விரிந்து கொண்டிருக்கிறது அல்லாட தீனல் இஸ்லாம் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது உலகளாவிய அளவில் ஒரு ஒப்பற்ற ஒரு உயர்வான சமுதாயமாக மாறப்போகின்றது இப்படிப்பட்ட சமுதாயத்திற்கு தலைமைத்துவத்தை தேடுவது என்பது தலைமைத்துவத்தை தீர்மானிப்பது என்பது ஏதோ ஒரு சில நிமிடங்களிலோ ஒரு சில மணித்துளிகளிலோ நடக்கக்கூடிய காரியம் அல்ல அதனால்தான் சகாபாக்களுக்கு அடுத்த தலைமையை தேர்ந்தெடுப்பதற்கு சில நாட்கள் பிடித்தன அந்த தலைமையை தேர்ந்தெடுக்கும் வரை பெருமானார் சல்லல்லா அலத்தில் ஜனாசாவை காத்திருக்க வைத்தார்கள் இதை விட அது முக்கியம் என்பதனால் திங்கட்கிழமை காலையில் பெருமானா சல்லல்லாச்சு வஃபாத் ஆகிறார்கள் திங்கட்கிழமை அதிகாலையில் பெருமானாருடைய உயிர் பிரிகின்றது ஆனால் அடக்கம் செய்யப்பட்டது புதன்கிழமை அசருக்கு பிறகு திங்கட்கிழமை முழுவதும் செவ்வாய்க்கிழமை முழுவதும் புதன்கிழமை முழுவதும் வைத்து புதன்கிழமை அசருக்கு பிறகு பெருமானா சல்லாசம் அடக்கம் செய்யப்பட்டார்கள் எதற்காக சிங்கப்பூரில் இருக்க சின்னத்தா வரணும் அமெரிக்காவில் இருக்க அன்னமாக வரணும் என்பதற்காகவா இல்லை பெருமானாரை தஃபன் செய்வதை விட இந்த உம்மத்தினுடைய தலைமைத்துவம் முக்கியம் இந்த உம்ம தலைமை இல்லாமல் போய்விடக்கூடாது பெருமானார் உயிர் பிரிந்தவுடனேயே கியாமத்து நாள் வரை வரக்கூடிய இந்த உமத்திற்கு ஒரு தவறான முன்னுதாரணம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் சஹாபாக்கள் கவலைப்பட்டார்கள் அடுத்த ஹலீஃபாவை தேர்ந்தெடுப்பதிலே வாதங்கள் பிரதிவாதங்கள் சலசலப்புகள் பரபரப்புகள் எல்லாம் நிகழ்ந்தன என்றால் சஹாபாக்கள் வழக்குமார்கள் அல்ல அவெல்லாம் மலாயக்கத்துகள் அல்ல மனிதர்கள் சஹாபாக்கள் அதனால் அவர்களுக்கு மத்தியில் வாதங்கள் ஏற்பட்டன பிரதிவாதங்கள் ஏற்பட்டன ஆரோக்கியமான வாதங்கள் ஏற்பட்டது ஆரோக்கியமான பரபரப்புகள் ஏற்பட்டது ஆரோக்கியமான சலசலப்புகள் ஏற்பட்டது இல்லா அனைத்தும் ஒரு நிலைக்கு முடிவடைந்து அதற்கு அபுபக்கர் சித்திய கருதி அவர்களை ஒருமித்த சிந்தனையோடு ஒத்த கருத்தோடு கலிஃபாவாக தேர்ந்தெடுத்தார்கள் எதற்காக இந்த வரலாற்று பின்னணி சொல்கின்ற சகோதரர்களே இந்த உம்மத்திற்கு தலைமைத்துவம் எவ்வளவு முக்கியம் இந்த உமத்திற்கு தலைமைத்துவம் என்பது லீடர்ஷிப் என்பது எவ்வளவு அவசியம் என்பதை சஹாபாக்கள் பெருமானாருடைய பாசறையில் பயின்ற அந்த பாடத்தை வைத்து இந்த உலகத்திற்கு உணர்த்தினார்கள் பெருமானாருடைய வஃத்திற்கு பிறகு அதற்கு பிறகு இல்லா குலஃபா ராஷிதீன் ஹதரத் அபுபக்கர் ஹதரத் உமர் ஹதரத் உஸ்மான் ஹதரத் அலி ரதி அல்லாஹு அஜ்மாயின் அதற்கு பிறகு ஏற்பட்ட நல்ல ஹிலாஃபத்துகள் ஹதரத் உமர் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலி போன்ற சிறந்த ஹலீஃபாக்கள் இந்த இஸ்லாமிய உலகத்தை ஆண்டார்கள் முஸ்லீம் மக்களுக்கு தலை சிறந்த ஹலீஃபாவாக இருந்தார்கள் ஒப்பற்ற உயர்வான ஹலீஃபாவாக இருந்தார்கள் சிற்சிலங்களிலே சில சமயங்களிலே இடையிலே ஒரு சில ஆண்டுகள் அல்ல ஒரு சில மாதங்கள் தகுதி இல்லாத இடத்துல தலைமைத்துவம் சென்றிருக்கலாம் அதனால் சில அருவருக்கத்தக்க கசப்பான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான தலைமைத்துவத்தை அபுல் இந்த உலகத்திற்கு வழங்கினான் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வழங்கினான் நம்முடைய கடந்த நூற்றாண்டு வரை உலகளாவிய அளவிலே ஒரு ஹிலாஃபத் ஒரு தலைமைத்துவம் இருந்தது அதற்கு பிறகு அந்த ஹிலாஃபத் யூத நசரானிகளுடைய சூழ்ச்சிகளால் அழிக்கப்பட்டது அந்த ஹிலாஃபத் வீழ்த்தப்பட்டது இஸ்லாமிய தலைமைத்துவம் அழிக்கப்பட்டது இதற்கு பிறகு கியாமத்து நாள் வரையில் இனி தலைமைத்துவமே உருவாகாது என்ற அளவுக்கு யூத நசரானிகள் சூழ்ச்சி செய்தார்கள் ஆனால் ஓ மக்கரு ஓ மக்கர் அல்லா ஒல்லா ஹைருல் மாக்கிறேன் அவர்களும் சூழ்ச்சி செய்வார்கள் அல்லாவும் சூழ்ச்சி செய்வான் சூழ்ச்சியாளர்கள் அல்லாதான் சிறந்தவன் இந்த சமுதாயத்தை இப்படியே தலைமை இல்லாத சமுதாயமாக கேட்ப நாதியற்ற அனாதை சமுதாயமாக ஒரு தலைமை இல்லாத சமுதாயமாக ஒரு லீடர்ஷிப்புக்கு தகுதியான ஆளை உருவாக்க முடியாத ஒரு சமுதாயமாக ரபுல்லாலும் நிச்சயமா ஆக்கிவிட மாட்டான் ரபுல்லாலும் நிச்சயமா தலைமைத்துவத்தை ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ் அது நம் கண்ணெதிரிலும் ஏற்படலாம் நம்முடைய கண்ணுக்கு பிறகு ஏற்படலாம் ஆனால் ஒருபோதும் இந்த உம்மத்தை ரபுல் ஆலமீன் ஒரு தலைமையற்ற சமுதாயமாக நாதியற்ற சமுதாயமாக அனாதை சமுதாயமாக கேட்பதற்கு ஆளில்லா சமுதாயமாக அல்லாஹ் ஆக்க மாட்டான் அவர்கள் ஆக்கிறதே கேவலம் யூத் ரசலானி சக்தியில் தலைமைத்துவமே ஏற்பட்டு விடக்கூடாது முஸ்லீம்களுக்கு ஒரு தலைமை ஏற்பட்டு விடக்கூடாது என்று எல்லா சூழ்ச்சிகளும் இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சூழ்ச்சிகளுக்கு மேல் ரபுல் ஆலமின் சூழ்ச்சி செய்வான் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு சகோதரர்களே உலகத்தில் எந்த சமுதாயத்துக்கும் இல்லாத ரபுல்லாலுவின் கொடுத்த ஒரு மிகப்பெரிய நியாம அருட்கொடை என்னவென்றால் இந்த உமத்திற்கு தலைமைத்துவம் என்ற ஒரு இன்று ஏற்படுத்தி அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான கொள்கை ரபுல்லாலும் வகுத்து கொடுத்தான் சமீப காலமாக நம்முடைய கண்ணெதிரிலே அந்த தலைமைத்துவம் இல்லாமல் போய்விட்டது நம்முடைய அபாக்கியம் நாம் நம்முடைய கெட்ட நசீப் என்னவென்றால் நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலே அந்த தலைமைத்துவத்தை இல்லை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் அல்லா ரபுல் ஆலமீன் நமக்கு கொடுத்தவர் எந்த சமுதாயத்தும் கொடுக்காத ஒரு மிகப்பெரிய நியாமத் மிகப்பெரிய அருட்கொடையாக நமக்கு கொடுத்திருப்பது நமக்கென்று அல்லா ரபுல் ஆலமீன் ஒரு பள்ளிவாசலை பேசிக்காக வைத்து ஒரு பள்ளிவாசலை முஹல்லாவை பேசிக்காக வைத்து ஒரு முஹல்லா ஜமாத் ஒரு முஹல்லா கட்டுப்பாடு ஜமாத் நிர்வாகம் அந்த பள்ளிவாசலை சார்ந்த ஜமாத் என்ற அடிப்படையிலே அல்லா ரபுல் ஆலமீன் ஒரு அற்புதமான ஜமாத் என்ற ஒரு முஹல்லா என்ற ஒரு நியாமத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் அருமை சகோதரர்களே அந்த மொஹல்லா என்பது ஜமாத் என்பது எப்படிப்பட்டது அந்த மொஹல்லா நிர்வாகிகள் எப்படி இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் ரப்புல் ஆலமின் தன்னுடைய திருமறையிலும் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றான் அல்லாஹ் ரசூல் சல்லா அவர்களும் தெல்ல தெளிவாக இந்த உலகத்திற்கு வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள் ஒரு மொஹல்லா நிர்வாகிகள் ஒரு பள்ளிவாசல் நிர்வாகிகள் எப்படி இருக்க வேண்டும் பள்ளிவாசல் நிர்வாகம் என்பது பதவி அல்ல அது ஒரு பதவி அல்ல அது ஒரு அலங்காரமான பதவி அல்ல அது இந்த உம்மத்திற்கு நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பது என்பதை பெருமானா சல்லல்லாசன் உணர்த்தினார்கள் அதனால சொன்னார்கள் லா தஸ் அலுல் இமாரா எந்த ஒரு பதவியையோ எந்த ஒரு பொறுப்பையோ கேட்டு பெறாதீர்கள் என்னை தலைவராக்குங்கள் என்னை பொருளாளராக ஆக்குங்கள் என்னை செயலாளராக ஆக்குங்கள் என்று கேட்டு பெறாதீர்கள் அதனால் தான் நாம் பார்க்கின்றோம் இன்றைய ஜனநாயக முறையிலே தலைவர்களையும் பொறுப்புதாரிகளையும் பிரதிநிதிகளையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய விதத்தை பார்க்கின்றோம் தெரு தெருவாக வீடு வீடாக பகுதி பகுதியாக ரோடு ரோடாக சுத்தி பிச்சை கேட்டு என்னை தேர்ந்தெடுங்கள் என்னை தேர்ந்தெடுங்கள் என்னை தேர்ந்தெடுங்கள் கையெடுத்து கும்பிட்டு விலாவாரி விலாவாரியாக அவர்களுக்கு வாக்குறுதிகளை வாரி வழங்கி பொய் வாக்குறுதி அள்ளி வீசி எப்படியாவது தேர்ந்தெடுங்க என்று கையில காலில் விழுந்து ஒரு கெஞ்சக்கூடிய ஒரு கேவலமான நிலையை பார்க்கின்றோம் எம்பெருமான சல்லல்லா அலிஸ்வர்கள் லாத்தஸ் அலுல் இமாரா எந்த பதவியையும் கேட்டு பெறாதீர்கள் எந்த பொறுப்பையும் கேட்டு பெறாதீர்கள் இன் உக்கில்த்தும் அலைய இன் ஓத்தீத்தும் என் ஓத்தீத்தும் பிகைரி மசாலா நீங்கள் கேட்காமல் விரும்பாமல் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் ஒயின் அலையா அதற்கு அல்லாவுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கேட்காமல் பிச்சை எடுக்காமல் என்ன தேர்ந்தெடுங்க என்ன தேர்ந்தெடுங்க என்று கையில காலில் விழாமல் கெஞ்சாமல் நீங்கள் ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் அல்லாவுடைய உதவியும் சேர்ந்து வரும் அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலே தம்பி நீங்கள் பிச்சை கேட்டு அந்த பதவியை பெற்றால் உக்கில் தலைஹா அந்த பொறுப்பின் மீதே சாட்டப்பட்டு விடுவீர்கள் அல்லாட உதவி உங்களுக்கு கிடைக்காது நபிசுல்லா சொல்றாங்க எந்த ஒரு பதவியையுமோ எந்த ஒரு பொறுப்பையுமோ எனக்கு தாங்கன்னு கேட்டு வாங்காதீங்க அப்படி கேட்டு வாங்கினால் அதன் மீதே நீங்கள் சாட்டப்பட்டு விடுவீர்கள் அல்லாட லானத்து உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் அல்லாடு உதவி கிடைக்காது கேட்காமல் ஒரு பொறுப்பு வந்து அந்த பொறுப்பை முறையாக நிறைவேற்ற வேண்டுமே என்று அல்லாவுடைய அச்சத்தோடு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் ரப்புல் ஆலமினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் என்று பெருமானா சல்லல்லா அவர்கள் சுபச்செய்தி சொன்னார்கள் அதனால் சகோதரர்களே பள்ளிவாசலுடைய நிர்வாகம் என்பதோ பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் என்பதோ ஒரு ஜமாத்து நிர்வாகம் என்பதோ அது ஒரு பதவி அல்ல என்னை தேர்ந்தெடுங்கள் தேர்ந்தெடுங்கள் கேட்டு எலெக்ஷன் நடத்தி நீயா நானா என்று போட்டி போட்டு சண்டையிட்டு இவர்கள் ஒரு பக்கம் பிரச்சாரம் அவர்கள் ஒரு பக்கம் பிரச்சாரம் என்று பிரச்சாரம் செய்து வெட்டுக்குத்துலாம் நடந்து எத்தனை மொஹல்லாக்களிலே தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கும் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கும் வெட்டுக்குத்துகள் சண்டைகள் அடிதடிகள் இப்படியெல்லாம் ஒரு தேர்தல் நடந்து ஒரு தலைமைத்துவம் ஒரு பள்ளிவாசலுடைய நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நிச்சயமாக அந்த நிர்வாகங்களுக்கு அல்லாட உதவி இருக்காது யார் எனக்கு வேண்டாம் என்று ஒதுங்கி அவரை தேடிக்கொண்டு போய் அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறதோ அவருக்கு பெருமானா சல்லா சொன்னார்கள் அல்லாவுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் என்று அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சமுதாயத்திற்கு பணி செய்வதற்குரிய பொறுப்பு தான் மொஹல்லா நிர்வாகம் என்பது ஜமாத் நிர்வாகம் என்பது ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இன்றைய ஜமாத்து நிர்வாகத்தின் நிலைமை என்னவென்றால் பெரும்பாலான ஊர்களிலே குறிப்பாக கிராமங்களிலே கொஞ்சம் காசு பணத்தோடு இருக்கிறது அந்த காசு எந்த வழியில் வந்து ஹராமான காசாக இருந்தாலும் பரவாயில்ல வட்டி கடை வச்சு நடத்துறவே சாராய கடை வச்சு நடத்துறவன் சினிமா தேட்டர் வச்சு நடத்துறவன் இவர்கள் எல்லாம் தலைமை பொறுப்பு மொஹல்லா நிர்வாகத்திற்கு முத்தவள்ளி பொறுப்புக்கு தலைவர் பொறுப்புக்கு காரணம் என்ன பணக்காரர் ஒரே தகுதி பணம் இருக்குது கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுவார் அவர் சொன்னா கொஞ்சம் எல்லாம் அடங்குவாங்க இப்படிப்பட்ட ஆள் பள்ளி நிர்வாகிகள் எவ்வளவு பெரிய லானத்தந்த மொஹல்லாவுக்கு அது எவ்வளவு பெரிய சாபக்கெடது ஆகவே தேர்ந்தெடுக்கும் பொதுமக்களும் தங்களுடைய அமீர் யார் தங்களுடைய மொஹல்லா எது மொஹல்லா நிர்வாகம் எது நிர்வாகிகள் யார் என்று தேர்ந்தெடுத்து தக்குவா உள்ளவர்கள் இரையச்சம் உள்ளவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்குரிய இலக்கணத்தை நம்மளால் வகுக்கின்றான் தன்னுடைய திருமறையிலே இன்னமா யாமொரு மசாஜித் அல்லா அல்லாவுடைய பள்ளிவாசலை நிர்வாகம் செய்பவர்கள் எல்லாம் மன் ஆமன பில்லாஹி வல் யோமில் ஆகேர் முதலில் அல்லாஹை மறுமை நாளும் ஈமான் கொண்டவனாக இருக்க வேண்டும் அல்லாஹ் மறுமை நாளும் ஈமான் கொண்டவனாக இருக்க வேண்டும் ஜக்காத்து கொடுப்பவனாக இருக்க வேண்டும் அல்லாலாம் யக்ஷ இல்லல்லா அல்லாவை தவிர யாருக்கும் பயப்படாதவனாக இருக்க வேண்டும் அல்லாஹ் மறுமை நாளையும் ஈமான் கொண்டது என்ன அர்த்தம் வேற எந்த அச்சம் இல்லாமல் அல்லாவுடைய அச்சத்தோடு பள்ளிவாசலுடைய சொத்துக்களையும் பள்ளிவாசலுடைய பொறுப்புகளையும் பள்ளிவாசலுடைய பணங்காசுகளையும் காசுகளையும் பைத்துல்மாருடைய காசுகளையும் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய அச்சத்தோடு தான் செய்யக்கூடிய இந்த ஒவ்வொரு அசைவுக்கும் மறுமையில அல்லாவிடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று மறுமையை அஞ்சக்கூடியவனாக பயப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும் உலம் யக்ஷ இல்லல்லா அல்லாவை தவிர யாருக்கும் பயப்படாதவனாக இருக்க வேண்டும் அவன் அது சொல்லிடுவானோ இவன் இது சொல்லிடுவானோ அவன் அப்படி கேட்டுவானோ இவங்க இப்படி கேட்டுவானோ நமக்கு எதுக்கு வம்பு என்று ஒதுக்கக்கூடியனா இருக்கக்கூடாது ஹக்கு இதுதான் என்று தெரிந்தால் கடை உயிரே போனாலும் பரவாயில்லை அந்த ஹக்குக்காக உண்மைக்காக நிலைத்து நிற்பேன் என்று அல்லாவுடைய அச்சத்தோடு தைரியம் உள்ளவனாக இருக்க வேண்டும் ரபுல்லாலின் சொல்கின்றான் இந்த தன்மையோடு இருப்பவர்கள் தான் பள்ளி நிர்வாகிகள் இந்த பள்ளி நிர்வாகத்தினுடைய பொறுப்பு என்பது சகோதரர்களே சாதாரண பொறுப்பல்ல சாதாரண விஷயம் அல்ல அது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அமானிதம் அந்த அமானிதத்தை நிறைவேற்ற தவறும் பொழுது அல்லாவிடத்தில் மிகப்பெரிய குற்றவாளியாக ஆகின்றான் மனிதன் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத பள்ளிகள் நான் சொல்வது ஒரு சில பள்ளிவாசல் நிர்வாகங்கள் அலமதுல்லா விதிவிலக்காக இருக்கலாம் முறையான நிர்வாகமாக இருக்கலாம் ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத பள்ளிவாசல் நிர்வாகங்கள் எப்படி இருக்கிறது என்றால் அவர்களுடைய சொந்த லாபத்திற்கு சுயலாபத்திற்கு என்ன தேவையோ அதை செய்து கொள்வார்கள் ஜமாத்தில் ஒரு மிகப்பெரிய தலைபோற பிரச்சனையாக இருந்தால் கூட அதை பற்றி கவலைப்படுறதில்லை இன்னைக்கு எத்தனையோ கிராமங்களிலே எத்தனையோ ஊர்களிலே முஸ்லிம் பெண்கள் அசிங்கமான காம இச்சையினால் ஈர்க்கப்பட்டு தங்களுடைய ஈமானை இழந்து தன்னுடைய குடும்பத்தை இழந்து தன்னுடைய சமுதாயத்தை ஒதுக்கிவிட்டு அந்த காமத்திற்கு மட்டும் ஆசைப்பட்டு எத்தனையோ ஹராமான காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு அசிங்கமான நிலை ஏற்படும் பொழுது அந்த மொஹல்லா ஜமாத் நினைத்தால் நிச்சயமா இந்த அசிங்கத்தை தடுக்க முடியும் இந்த கேவலத்தை தடுக்க முடியும் முஸ்லீம் பெண்கள் மாற்றாளோட ஓடி போவது அல்ல முஸ்லீம் பையன்கள் மாற்று பெண்களோட ஓடி போவது இரண்டும் ஒரே தரம் தான் இந்த மாதிரி அசிங்கமான காரியங்களை ஒரு ஜமாத்து நினைத்தால் தடுக்க முடியும் அதே போல சமுதாயத்தில் வரதட்சணை என்ற பேய் மிகைத்து போய்விட்டது இந்த வரதட்சணையை ஒழிப்பதற்கு எத்தனை மாநாடுகள் போட்டாலும் எத்தனை கூட்டங்கள் போட்டாலும் எவ்வளவு பயான்கள் செய்தாலும் எத்தனை டிவியில பேசினாலும் ஏற்படாத பலன் ஜமாத்து நிர்வாகிகள் மனசு வைத்தால் ஏற்படும் ஜமாத் நிர்வாகிகள் மனசு வைத்தால் நிச்சயமா வரதட்சணை ஒழிக்க முடியும் வரதட்சணை கொடுக்கல் வாங்கல் இருக்கும் திருமணத்திற்கு தெரிந்தால் கூட போதும் எங்களுக்கு நாங்கள் அந்த கல்யாணத்தை கல்யாணத்தை நடத்த மாட்டோம் தஃப்தர் தர மாட்டோம் இமாமை அனுப்ப மாட்டோம் என்று ஒவ்வொரு மொஹல்லா நிர்வாகிகளும் உறுதியாக தீர்மானித்தால் நிச்சயமா சமுதாயத்தில் வரதட்சணை ஒழிக்க முடியும் ரபுல் ஆலமின் அப்படிப்பட்ட ஒரு சக்தியை இந்த நிர்வாகத்துக்கு கொடுத்திருக்கின்றான் ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கின்றான் ஆனால் வேதனை என்னவென்றால் பெரும்பாலான நிர்வாகிகள் பெரும்பாலான ஜமாத்தியர்கள் அல்லாஹ் கொடுத்த இந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுத்த இந்த சக்தியை முறையாக பயன்படுத்துவதில்லை பல நேரங்களில் தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் அந்த ஆற்றலை தனக்கு பிடிக்காதவன் தன்னை சொந்த நலத்துக்கு ஆகாதவன் தன்னுடைய சுயநலம் தன்னுடைய சுய பிரச்சனை தன்னுடைய சொத்து பிரச்சனை சொந்த பிரச்சனை என்று வரும்பொழுது அங்கே மற்றவர்களை பாதிக்க பழிவாங்குவதற்காக இந்த சக்தியை பயன்படுத்துகிறார்கள் தவிர அல்லாவுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு பெரும்பாலான நிர்வாகங்கள் அல்லாஹ் கொடுத்த இந்த ஆற்றலை பயன்படுத்துவதில்லை அதே போன்ற எத்தனையோ வழிகட்ட கூட்டங்கள் இன்றைக்கு பார்க்கின்றோம் நம்ம சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லைங்க ஒற்றுமை இல்லைங்க ஆளுக்கு ஒரு இயக்கம் ஆளுக்கு ஒரு அமைப்பு ஆளுக்கு ஒரு மூமெண்ட் ஆளுக்கு ஒரு அசோசியேஷன் ஆளுக்கு ஒரு கழகம் இப்படி ஆளாளுக்கு ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க இதற்கும் காரணம் இந்த ஜமாத் நிர்வாகிகளுடைய பொடுபோக்கு தான் அசட்டை தான் ஒரு மொஹல்லாவில் ஒரு ஜமாத்திலே அவர்கள் பள்ளிவாசலுக்கு சுண்ணாம்பு அடிப்பதோ பள்ளிவாசலுக்கு கரண்ட் பில் கட்டுவதோ பள்ளிவாசல் இமாமுக்கு சம்பளம் கொடுப்பதோ மட்டும் பள்ளிவாசல் நிர்வாகிகளை பொறுப்பல்ல எம்பெருமானா சல்லல்லா சொல்றார்கள் அலா குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் அசூல் என்ற ஐயத்தையே ஒவ்வொரு பொறுப்பாளிகள் உங்களுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்ற பெருமானாருடைய எச்சரிக்கைக்கு ஏற்ப ஒரு பள்ளி நிர்வாகி என்பவர்கள் அந்த மொஹல்லாவுக்கே பொறுப்பாளிகள் மொஹல்லாவில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது அனைத்திற்கும் அவர்கள் பொறுப்பாளிகள் இந்த பொறுப்பை சத்திய சஹாபாக்கள் உணர்ந்திருந்தார்கள் அதனால்தான் தான் அதற்கு உமரதி அல்லாஹத்தலுடைய ஆட்சியை பற்றி சொல்லும் பொழுது உமரதி அல்லாத்த கடைசி காலத்தில் சொன்னார்கள் சனாவிலே உள்ள ஆட்டுக்குட்டி சனா என்பது யமன் தேசத்தினுடைய தலைநகரம் மதினாவிலிருந்து சுமார் நாலாயிரம் மைல் தூரம் மதினாவில் உமரதி அல்லா இருக்கிறார்கள் சனா என்பது மதினாவிலிருந்து சுமார் நாலாயிரம் மைல் தூரம் யமன் தேசத்து தலைநகரம் அந்த சனா என்பது இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இருந்தது அவர்கள் சொன்ன சனா என்பது இஸ்லாமிய ஆட்சியினுடைய பாடர் கடற்கரை பாடராக இருந்தது சொன்னார்கள் என்னுடைய ஆட்சியின் எல்லையில் உள்ள சனா என்ற பிரதேசத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி உணவு கிடைக்காமல் பஞ்சத்தால் செத்து போனால் அல்லாவிடத்தில் இந்த உமர் குற்றவாளி ஆவான் இதுதான் பொறுப்பு சகோதரர்களே இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த பொறுப்பை சாபாக்கள் உணர்ந்திருந்தார்கள் போன்று பள்ளி நிர்வாகத்திற்கு வரக்கூடியவர்கள் பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அந்த மொஹல்லாவுக்கே நாங்கள் பொறுப்பாளி அந்த மொஹல்லாவில் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது அனைத்திற்கும் அல்லாவிடத்தில் நாங்கள் பொறுப்பாவோம் என்ற பொறுப்புணர்வு இருக்க வேண்டும் ஏதோ பள்ளியாச தலைவர் அது ஒரு பெரிய பதவி எனக்கு முத்தோல் என்ற பெரிய பதவி நான் தான் பள்ளியாச செயலாளர் பள்ளியாச தலைவர் என்று இல்லாமல் இந்த மொஹல்லாவில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது அனைத்திற்கும் நாங்கள் பொறுப்பாளி அல்லாவிடத்தில் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வு இருக்க வேண்டும் அதனால தான் இன்னைக்கு அந்த மொஹல்லா ஜமாத்தினிடத்தில் அந்த உணர்வு இல்லாததுனால தான் ஒவ்வொரு மொஹல்லாவிலையும் இந்த கட்சியில் ஒரு அமைப்பு அந்த கட்சியில் ஒரு அமைப்பு இந்த இயக்கத்தினுடைய கிளை அந்த அமைப்பினுடைய கிளை இந்த கழகத்தினுடைய கிளை இந்த அசோசியேஷன் கிளை எல்லா கிளைகளும் ஒரு மொஹல்லாவிலே அத்தனை கட்சியினுடைய கொடியும் கலர் கலராக பறக்கிறது என்றால் அதற்கு காரணம் அந்த மொஹல்லா ஜமாத் ஒழுங்காக இல்லை அந்த ஜமாத் ஒழுங்காக இல்லை மொல்லாவில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் மொல்லாவில் குடிர் தண்ணீர் வரவில்லையா தண்ணீர் வரவில்லையா கரண்ட் பிரச்சனையா எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்கள் மொல்லா நிர்வாகிகள் போய் முன்னிற்போம் என்று நிற்கும் பொழுது மற்ற இந்த துண்டு துக்கடா இயக்கங்களுக்கு எல்லாம் அங்கே வேலை இல்லாமல் ஆகிவிடும் ஒரு மொஹல்லாவினுடைய ஒட்டுமொத்த பொறுப்பும் அந்த ஜமாத்தினரை சாரும் அதே போன்று வழிகட்ட இயக்கங்கள் இன்னைக்கு எத்தனையோ வழிகட்ட இயக்கங்கள் பத்தொன்பது குரூப்புங்கிறான் காவியானிங்கிறான் எல்லாம் காஃபியான இயக்கங்கள் இந்த காபிரான இயக்கங்கள் எல்லாம் எத்தனையோ மொஹல்லாக்களிலே ஊடுருவி கொண்டிருக்கின்றன அந்த மொஹல்லா ஜமாத்தினர்கள் அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை எங்களுக்கு தேவை பள்ளியாசலுக்கு சுண்ணாம அடிக்கிறதோ மோதினாருக்கு சம்பளம் கொடுத்தா எங்களுக்கு வேலை அந்த மொஹல்லாவிலே காதியாரிகள் உருவாகின்றார்கள் பத்தொன்பது கூட்டத்தினர்கள் மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நரகத்தை நோக்கி அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மொஹல்லா நிர்வாகிகள் அதை பற்றி அக்கறையே இல்லாமல் இருந்தால் நாளை அல்லாவிடத்தில் பதில் சொல்ல வேண்டாமா நிர்வாகிகள் அல்லாவிடத்திலே மறுமையிலே அருமை சகோதரர்களை அப்படித்தான் திருநெல்வேலி மாவட்டம் நல்லூர் என்ற ஒரு சின்ன கிராமம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு பக்கத்தில் அந்த ஊரில் உள்ள சில ஒரு சில இளைஞர்கள் சில கவர்ச்சிகரமான விளம்பரத்திற்கும் கவர்ச்சிகரமான பேச்சுக்கும் மயங்கி இந்த பத்தொன்பது கூட்டத்தில் போய் சேர்ந்தார்கள் அல்லாஹ் ரசூலை மறுக்கக்கூடிய பெருமானாருடைய ஹதீஸ் எல்லாம் பொய் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ரசூலே பொய் என்று சொல்லக்கூடிய குரான் மட்டுமே போதும் என்ற ஒரு வழிகட்ட கூட்டத்திலே போய் சேர்ந்து அவர்கள் எல்லாம் அங்குள்ள இளைஞர் எல்லாம் வழிகெடுக்க ஆரம்பித்தார்கள் என்னானது ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த இளைஞர்கள் எல்லாம் வர வைத்து இங்கே அந்த ஊரை சார்ந்த ஒரு சகோதரர் மயிலாப்பூரில் அவர்களுடைய வீட்டில் உட்கார வைத்து அவர்களை விளக்கம் கொடுத்து அது விவாதமாக மாறி கைகளை பளவுக்கு வந்தார்கள் அவர்கள் அதற்கு பிறகு அந்த ஜமாத்தினர் ஒதுக்கி வைத்தார்கள் பிறகு வழக்கு நடந்தது கேஸ் நடந்தது ஹைகோர்ட் அளவு போனது கிட்டத்தட்ட அந்த ஜமாத்தினர்கள் ஆறு ஏழு லட்சம் ரூபாய் செலவழித்தார்கள் அந்த ஜமாத் நிர்வாகிகளுடைய பொறுப்பு அவர்கள் மேற்கொண்ட தொடர்ந்து செய்த முயற்சி இல்லா சமீபத்தில் வந்த செய்தி அந்த வழிகட்ட இயக்கத்தை சார்ந்த அத்தனை இளைஞர்களும் மீண்டும் களிமா சொல்லி அல்ஹம்துல்லா இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள் காரணம் அந்த நிர்வாகிகளுடைய பொறுப்பு அதே போன்று இளையாங்குடியிலே இளையாங்குடி பள்ளியாசன சென்றிருந்த போது அந்த பள்ளிவாச அந்த மொஹல்லாவிலே இது போன்ற இந்த வழிகட்ட கூட்டத்தை சார்ந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் தெரிந்தவுடன் அவர்களை கூப்பிட்டு அழைத்து பேசி உபதேசம் செய்திருக்கிறார்கள் கேட்கவில்லை யார் யார் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்று பட்டியலிட்டு பள்ளிவாசலில் போர்டு மாட்டி வைத்து விட்டார்கள் இவரெல்லாம் இந்த காஃபி இயக்கத்தை சார்ந்தவர்கள் இவர்களோடு எந்த உறவினரும் யாரும் இந்த தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இன்னும் அந்த ஜமாத்தினர்கள் இதை விட இன்னும் உறுதியாக இருப்பார்கள் என்னால் இன்ஷா அல்லா செய்துங்க நல்லூரில் நடந்த அந்த நற்செய்தி இன்ஷா அல்லா இளையாங்குடியிலும் நடக்கும் எதற்காக சொல்கிறேன் என்றால் இதெல்லாம் ஒரு முன்னுதாரணங்கள் ஒரு மொஹல்லா நிர்வாகிகள் நம்ம மொஹல்லாக்கார எக்கரை கேட்ட நமக்கு என்ன அவன் மாசம் மாசம் சண்டா தர்றானா காசு தர்றானா பள்ளியாசுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறமா வெள்ளை அடிக்கிறமா இதுதான் வேலை என்று நினைக்காமல் ஒரு மொஹல்லாவில் ஏற்படக்கூடிய அனைத்து நல்லது கெட்டதுகளுக்கும் அந்த நிர்வாகிகள் தான் பொறுப்பு என்ற பொறுப்புணர்வு நடக்க வேண்டும் இங்கே நாம் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று வரதட்சணையை ஒழிப்பதாக இருந்தாலும் சரி அல்லது இந்த இயக்க பிளவுகளை ஒழித்து எல்லா சமுதாயத்தையும் ஒருங்கிமித்த சிந்தனையோடு கொண்டு வர முடியும் என்றாலும் சரி அல்லது நம்முடைய முஸ்லிம் பெண்கள் தவறான வழிகட்டு தவறான தவறான பாதைக்கு செல்லக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி இது போன்ற எல்லா விஷயங்களையும் சீர்திருத்தக்கூடிய ஆற்றல் சக்தி ரபுல் ஆலமின் ஜமாத்தினருக்கு கொடுத்திருக்கின்றான் மொஹல்லா ஜமாத்தினருக்கு அவர்கள் அந்த பொறுப்பை விளங்கினால் மட்டும் போதும் சமுதாயத்தின் அக்கறை கொண்டால் மட்டும் போதும் இது அல்லாஹ் கொடுத்த பெரிய நியமத்தாயிற்று பெரிய ஆயிற்று இந்த அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டுமே என்ற அக்கறை மட்டும் இருந்தால் போதும் நிச்சயமா ரபுல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஒரு புரட்சியை ரபுல் ஆலமின் ஏற்படுத்துவான் விளங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அல்லாவுடைய தீனல் இஸ்லாம் கற்றுத்தந்த வழிமுறைகளை நூற்றுக்கு நூறு பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக அல்லா நம் அனைவரையும் ஆக்கியரில்லை அதன் மூலமாக மறுமையிலே கண்மணி நாயகம் ரசோலை கரீம் சல்லாஹூ அலைவு செல்லும் அவர்களின் ஷஃபாத்துக்கு தகுதியான மக்களாக அல்லா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக வாஹ்ரதாவான் அலமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் தலா வரகாத்தூ